திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திரு ஆலவாய் திருச்சிற்றம்பலம் மங்கையர்கரசி வளவர் கோன்பாவை வரிவளை கைமடனானி பங்கைய செல்வே பாண்டிமாதேவி பணி செய்து நாடோறும் பரவ பொங்கழலூருவன் பூதநாயகனால் வேதமும் போருள்களும் அருளி அங்கையர் கண் நீ தன்னுடமந்த அமர்ந்த அளவாயாவதும் இதுவே வெற்றவேயடியார் அடிமிசை வீழோ விரும்பினன் வெள்ளை நீ கரணியோ கொற்றவன் தனக்கு மந்திரியாய குலச்சிறை கூலாவி நின்றே தோ ஒற்றை வழிவிடையன் உம்பரார் உலகினில் இயற்கையை ஒழி தீட்டு அற்றவர் கற்ற சிவனுரைகின்ற ஆலவாயாவதும் இதுவே செந்துபர்வாயாள் சேலன கண்ணாள் சிவன் திரு நீற்றினை வளர்க்கும் பந்தனை வீரலாள் பாண்டிமாதேவி பணி செய்ய பாரிடை நிலவோ சந்தமார்த்தரளம் பாம்பு நீர்மத்தோ தண்ணெரு கம்மலர் வன்னி அந்திவான்மதி சேர் சடைமுடியல் ஆலவாயாவதும் இதுவே கணங்களாய் வரினோ தமியராய் வரினோ அடியவர் தங்களை கண்டால் குணகொடு பணியோ குலச்சிறை குலாவும் கோபுரோ சூழ்மணி கோயில் மணங்கமள் கொன்றை வாழராமதியம் வன்னிவன் கூவிள மாலை அணங்கு வீற்றிருந்த சடைமுடியல் ஆலவாயாவதும் இதுவே செய்யதாமரை மேல் அன்னமேயனைய சேயிழை தீரனோதர் செல்வி பையரவல்குள் பாண்டிமாதேவி நாடொரும் பணிந்தி நீதேத்த வெய்ய வேர் சூலம் பாஷாங்குஷமான் விரிகதேர்மழோவுடன் தரித்த ஐயனாரூமையோடின்புருகின்ற ஆலவாயாவதும் இதுவே நலமிலராக நலமதுண்டாக நாடவர் நாடரேகின்ற குலமிலராக குலமதுண்டாக தவம் பணி கூல சீரை பரபு கலைமலேகரதன் மூவிலை வேலன் கரியுரி மூடிய கண்டன் அலைமலி பூனல் சேர் சடைமுடியல் ஆலவாயாவதும் இதுவே மொத்த தின் தாழ்வடமும் சந்தன கூழம்பும் நீரு தன்மார்பின் மொய்யங்க பதியார்கின்ற பாண்டிமாதேவி பாங்கொடு பணி செய்ய நின்ற சொத் தமார்பளிங்கின் பெருமலையுடனே சுடர்மர கதமடு தார்போல் அத்தனார் ஊமையோடின் புருகின்ற ஆலவாயாவதும் இதுவே நான் வணங்கியல்பாம் அஞ்செழு தோதி நல்லராய் நல்லியல்பாகு கோவணம்பூதி சாதனம் கண்டால் தொழுதெழு கூல சீரை போற்ற ஏவணங்கியல்பாம் ராவணன் தின்தோள் இருபதும் நேரே தர ஊன்றி ஆவணம் கொண்ட சடைமுடியல் ஆலவாயாவதும் இதுவே மண்ணெலாம் நீகழ மன்னனாய் மன்னும் மணிமுடி சோழன் தன் மகள பண்ணினேர் மொழியாள் பாண்டிமாதேவி பாங்கினார் பணி செய்து பரவ விண்ணுளாரீரோவர் கீழொடு மேலும் அளபரிதாம் வகை நின்ற அண்ணலாரூமையோடின்புருகின்ற ஆலபாயாவதும் இதுவே தொண்டராயுள்ளார் திசை திசை தோறும் தொழுது தன் குணத்தினை குலாவன் கண்டு நாதோரோ இன்புருகின்ற குலச்சிறை கருதி நின்றேத்த கொண்டராயுள்ளார் சாக்கியர் தங்கள் குறியின் கண்ணீரீடைவார அண்டநாயகன்தான் அமர்ந்து வீற்றிருந்த ஆலவாயாவதும் இதுவே பன்னலம் பூணரும் பாண்டிமாதேவி குலச்சிறையே நோமேவர் பணியோ அன்னலம் பேரு சீர் ஆலவாயீசன் திருவடியாங்கமை போற்றீ கன்னலம் பேரிய காழியுள் ஞான சம்பந்தன் செந்தமிழ் இவை கொண்டு இன்னலம் பாட வல்லபரிமையோர் ஏத்த வீற்றிருப்பவர் இனிதே சுவாமி சொக்கலிங்கப் பெருமான் அம்பாள் அங்கையர்கண்ணி திருச்சிற்றம்பலம்